சந்தன பொதிகையும் செந்தலம் கண்ணா சந்தன பொதிகையும் செந்தலம் பெண்ணா சந்தன பொதிகையும் செந்தலம் பெண்ணா வந்து வந்து மயக்கி நிந்தைகள் செய்கிறாள் வந்து வந்து மயக்கி நிந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் Tembelemos del mar. பேசுகிறாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாள் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுகிறாள் தமிழ் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுகிறாள் சந்தன பொதிகையும் செம்பலனும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கே கல்யாண பொதிகையும் செம்பலனும் பொன்னாள் அள்ளி பொடியாளுடன் அள்ளி பொடியாளுடன் அழகு நடமாதுரால் பொடியாளுடன் அழகு நடமாதுரால் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாள் ஆறு பாடுறாள் முல்லை பொடியால் முகத்தை முட்டமிட்டு ஆடுகிறாள் முல்லை பொடியால் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் மூவேந்தர் பூசெல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் மூவேந்தர் பூசெல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் முறையை கொண்டு நாடுறாள் சேர சோழ பாண்டியராம் மூவேந்தர் பூசெல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் சந்தன பொதிகையும் சென்றலும் பெண்ணார் வந்து வந்து மயக்கி நிந்தைகள் செய்கிறார் சந்தன பொதிகையின் சென்றலும்